இதெல்லாம் பார்க்கணும் எனவே அது போல இங்கே வாழ்நிலா பொருளே ஒளி பொருந்திய நிலவி இருக்கின்ற பொருள் பெருமானி இங்கோர் பார்ப்பன பானனின் படித்தாக்கையை விட்டுணை பூணுமாறியேன் பூலன் போற்றியே ஒரு பார்ப்பு பார்ப்புன்னா முட்டை முட்டையா இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அது அப்படியே இந்த அரகாத்து அரகாத்து அது குஞ்சா மாறுது அப்ப முட்டையா இருக்கிறதுல இருந்து எப்படி மாறுது குஞ்சாக மாறுது அது போல நான் இப்போ உன்னை காண முடியாத வெறும் முட்டையா இருக்கிறேன் காணுகின்ற குஞ்சாக என்னைக்குப்பா ஆகுவேன் ஆமா நீங்க கோழி முட்டை போட்டதுன்னா முட்டை என்ன வந்து கோழியா தாய பாக்குதா இது போய் அப்படிங்கிறத பொறுத்துதான் இல்ல இது குஞ்சு ஆன உடனே பாருங்களேன் அது போகும்போதே நசன சனசன கூட கூட கூட அது ஒரு குத்து குத்துச்சுன்னா இது நம்பி குத்தும் அப்படி அப்போ முட்டையா இருக்கிற வரைக்கும் காண முடியாது அது குஞ்சான பிறகு நம்ம தாயி தான் அப்படின்னு கூடவே கொஞ்சம் கொஞ்சம்னு ஓடுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ஆக ஆன போது அப்புறமேல அது எதுக்குமே தவிர அது வரைக்கும் தாய் கோடி எங்க போகுதோ அங்க போகும் எங்க நிக்குதோ அங்க நிக்கும் எங்க பாக்குதோ அங்க பாக்கும் அதுபோல் சினிமா பாட்டில் கூட முட்டையை விட்டு குஞ்சு வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா பாடணும் எதுல இருந்து அங்க கேட்க கூடாது என்ன அல்லவா இப்படி ஒரு பாட்டு இருந்து இருந்தது எதோ ஏதோ காதல விழுந்தது எதோ காதல விழுந்தது அது பாட்டுக்கு இருக்குது அல்லவா ஒரு பா அது எங்க சொன்னா என்னன்னு தெரியாது ஆனா நமக்கு தேவையா இருக்க முட்டையை விட்டு குஞ்சு வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா முட்டையா இருக்கும்போது இது அடகாக்குது அது குஞ்சா வந்த பிறகுதான் இதெல்லாம் சொல்லுகிறது திருவாசகம் திருவாசகம் இங்கோர் பார்ப்பன பார்ப்பன்னா குஞ்சு அப்ப இதுவரை முட்டையா இருந்த ஒன்று இப்பொழுது குஞ்சாக வந்து இருப்பது போல பெருமானி நான் இதுவரைக்கும் முட்டையா இருக்கேன்னே நான் குஞ்சாக மாறி உன்னை காண வேணாமா காண வேணாமா இங்க ஒரு பார்ப்பன சரிப்பா அது முட்டை என்ன பண்ணுது அப்படி கேட்டா அந்த அந்த அந்த இதே உடைச்சுக்குது எதை மேல் இருக்கிற ஓட்டை உடைச்சுக்குது உடைச்சதுதான் குஞ்சியா வருது அது போல இந்த உடம்பை விட்டாத்தான் அந்த உடம்புல பாக்கலாம் ஞான உடம்பு கொண்டுதான் பார்க்கலாம் அதனால இந்த உடம்பை நான் என்று விடுவனும் அந்த ஞான உடம்பை நான் என்று பெறுவனும் அன்று உன்னை காண்பனும் என்னைக்குப்பா இதெல்லாம் தக்கிறது என்று நடத்தது என்று நான் சொல்ல பாருங்க திருவாசகத்தில் இந்த பிரிவாற்றாமை பிரிவா பெருமானே பிரிஞ்சார் ஆட்கொண்ட பெருமான் பிரிஞ்சார் பிரிந்த பெருமானை எப்ப கூடுவோமோ எப்ப கூடுவோமோ எப்ப கூடுவோம் அதே அவருக்கு அதனால திருவாசகம் முழுதும் பிரிவாற்றாமை அப்படியே மிதந்து நிற்குது அதனால் இங்கோர் பார்ப்பன பாணனின் படித்தாக்கையை உனையே அது எப்படி முட்டையை விட்டுட்டு அந்த குஞ்சா மாறுது அது போல இது படிற்றாக்கை படிருன்னா பொய் பொய்யெல்லாம் கலந்த இந்த உடம்பு அப்படி பொய்மையான உடம்பும் கூட ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது இன்றைக்கு இருந்தாரி நாளைக்கு இருப்பர் என்று என்ன ஓதிடம் இல்லையே தாய்மான இன்னைக்கு இருப்பாங்கன்னா நாளைக்கு இருப்பாங்கன்னு என்னப்பா திடம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உடம்பை நான் எதுக்கு வளர்க்கணும் மைசூர் சாண்டில் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஃபுல் ஹேண்டு போட்டுமா ஆஃப் ஹேண்டு போட்டுமான்னு போட்டு டை கட்டி இது கட்டி எல்லாம் இதுக்குப்பா அது வீண் தானே இன்றைக்கு இருப்பாரி நாளைக்கு இருப்பருந்து என்ன ஓதிடம் இல்லையே அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்த ஆளாக்கவோ வருந்திரர் அவங்க எல்லாம் வருந்தினர் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய அந்த பழைய பேராசிரியர்கள் நம்ம அருளாசிரியர்களோடு ஒருங்கு வைத்து என்பது அநேகமாக தாய்மானாரோடு நமக்கு முடிந்து போகும் அந்த திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற அந்த அந்த அருளாளருடைய பாரம்பரியத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் தாய்மானார் வரைக்கும் அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் அப்படியேதான் அந்த அளவுக்கு போய் நெருங்கி முன்னே முடியல முடியல சிவம் அதோடு இருக்கலாம் அவ்வளவா அதனால பானனில் படித்தாக்கையை விட்டு இந்த பொய்மையான அந்த உடம்பை விட்டு விட்டு ஊனை பூணுமாறியேன் பூலன் போற்றியே பூணுமாறு பூணுமாறுன்னா உன்னையே அப்படியே அருகிருந்து காணுமாறு பூணுதல்னா உன்னையே நினைந்து கொண்டிருப்பது இந்த பூண்டுதல்ங்கிறது எங்க வருது திருக்குறள் ஒண்ணு வருதா திருக்குறள் வருதா எங்க பூண்டுதல்னு வருது பூணுதல் பத்து குரல் முதல் கடவுள் வாழ்த்து என்ன இருக்குது முதல்ல அகர முதல் எழுத்து இல்லாம கற்றலாத பயன் மலர்ந்து செய்கினான் மனதி சேர்ந்தார் அப்புறம் வேண்டுதல் வேண்டாம் இல்லாத மணி சேர்க்கிறதுல யாண்டு மிடுமையில அப்புறம் இறைவன் பொது சேர்ப்பு புரிந்தார் மாற்று கோழில் பொரிய குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை அறவாடி அந்த தால் சேர்ந்தாக்கல்ல பிறவாடி நீந்திரது அப்புறம் அது தாலை வணங்காத்தலை அப்புறம் பெரிய பெருமை அது கடைசி பொருள் பெரிய பெருமை இருந்தார் இருக்க இல்ல பூணுதல் செந்தன்மை கொண்டொடுகளால் அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொடுகளால் இன்னொரு பூணுதல் இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை நீத்தார் பெருமையா இருக்கோ நீத்தார் பெருமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிட்டு உள்ளது எங்க ஞாபகத்து வருது இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் பூண்டார் பூண்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா அணியறதுன்னு தெரியுது முதல் அணியிடம் சட்ட அணியிடம் அது போல இங்க இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு அவங்க பெருமை உலகத்துல பெருசுனாரு ஐயா அறத்தை போய் எப்படி பூணுதல் இப்ப வாய்மை அப்படிங்கறத வாய்மைனா வாய்மை பேசலாம் வாய்மைங்கிறத ஏ சார் கையில மோதிரமா அணியலாமா அல்லது கடியாரமா கட்டலாமா காதல கடுக்கனா போட்டுக்கலாமா பெண்பாளரா இருந்தா மூக்குத்தியா போட்டுக்கலாமா வளையலா போட்டுக்கலாமா அட என்னையா நீ அறத்தை போய் இப்படியா போட்டுக்கிறது அது அறம்னா தர்மம் இதல்லையா கோட்பாடு இல்லையா அப்படின்னாரு என்ன சொல்றாரு திருவள்ளுவர் இருமை வகுதிரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு அவர் பெருமை தான் உலகத்திலேயே பெருமை அப்படின்னா அங்க பூண்டார் அப்படின்னா அறம்ங்கிற ஒன்றை போய் நம்ம அணியாக ஆக்க முடியுமா அணியாக நம்ம அணிய முடியுமா பூண்டாருங்கிறது பரிமையல்லகர் சிங்கம் பரிமையல்லகர் வாடா ராஜா உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னாரு ஐயா அந்த பூணுதல்னு வருது பூணுதல்னா மோதிரத்தை போனலாம் கடுக்கனா போனலாம் மூகுத்தியா போனலாம் வளையலா போனலாம் இந்த அறம் என்ற ஒன்றை எப்படி சாமி பூணுவது அது வந்து ஒரு ஒரு அருவம் அல்ல உருவமா இல்லையே அது எப்படி பூணுதுன்னு படிச்சா திருக்குறள் பரிமையாளர் படிக்கிறியா அப்பதான் யோகியது தெரியும் பூணுதல் விரதமாக கோடல் சிங்கமான விரதமாக என்னது அறம் என்ற ஒன்றையே தான் கடைபிடிக்கிறது விரதமாக வச்சிருப்பாங்க இங்க விரதமாக கொள்ளுதல் அறத்தோடு வாழ்வதையே விரதமாக கொள்ளுதல் இங்க விரதமாக கொள்ளு பூணுதல் எடுத்து பறிச்சு பாருங்க படிமையில் உடையில விரதமாக கோடல் இந்த மாதிரி பூணுமாறியேன் பூலன் போர்த்தியே சரி இந்த ஆக்க தான் இந்த உடம்பு தான் நிலை இல்லாதுன்னு தெரியுது இதை விட்டா தேவலாம்னு தெரியுது ஆனா ஏமன செய்யலன்னாரு புலன் போற்றியே நான் இப்ப இருக்கிற இந்த ஐந்து பொறிகளும் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கண்ணு வாடா ராஜா அப்படின்னு நாம நான் சொல்றேன் அண்ணாமலையார போய் தரிசனம் பண்றோம் அப்பா அப்படின்னு சொன்னா இந்த கண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒலியும் ஒலியும் ஒய்யி இந்த காது ஏ கோதாமூர்த்தி பாடுறாங்கடா இற அருமையான பாட்டா சையாய் இசைப்பயனாய் இங்க டிவியை பார்த்து இதை கேட்போம் அப்படிங்குறது இந்த புலன் போற்றி இந்த பொறிகள் வயப்பட்டு நான் போனதுனாலே பெருமானே உன்னை நான் பூணுமாறியே பூணுமாறியே உன்னையே நினையும்படியான விரதத்தை நான் கொள்ள முடியாமல் போனேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் பாவம் போற்றி என்றும் பூரண்டும் புகண்டும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் உன்னை என்ன செய்யணும் போற்றி என்றும் உன்னை போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி இதெல்லாம் கொஞ்சமா சொன்னார் போற்றி திருவள்ள போற்றியே சொன்னார் போற்றி திருவள்ளுவர் ஒரு நூலாவே ஆக்கிட்டு அந்த போற்றி என்றும் பூரண்டும் புகழ்ந்தும் நின்று இந்த புரளுதல் என்பது ரொம்ப அதீத அன்பினால வர்றது அன்பினால வர்றது புரளுதல் என்பது இப்ப வந்து அது வந்து பெருமானி நீயா உன்னை கண்டா என்று சொன்னா தான் நினைச்சு கீழே படாருன்னு விழுறது தன்னை மறந்து விழுந்துடுறது விழுந்து பெருமானே பெருமானே பெருமானே சொல்லிக்கிட்டே உருளுவது அது வந்து தன்னுடைய அன்பினுடைய மிக சிகரத்துல உச்சியில இருக்கவங்களுக்கு வரும் இல்லவா போற்றி என்றும் பூரண்டும் பூவண்டும் நின்று ஆற்றல் மிக்க அன்பார் அழைக்கின்றேன் ஆற்றல் மிக்க அன்பல்னர் என்ன ஆற்றல் மிக்கனா பல அன்பு என்னன்னு கேட்டா இருந்து ஒரு சமயத்துல மாறும் இப்ப நாம கூட அம்மா அப்பா மேல வச்ச அன்பு எப்ப கொஞ்சம் இருக்கு நான்காவது நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுல வச்ச அன்புல விட பின்னால போக போக போக போக பிளஸ் டூ படிக்கும் போது காலேஜ் போகும்போது அம்மா அப்பா அன்பா இருக்குது சிவ சிவ மாசரு பொன்னே வலம்புரி முத்தேன்னு கூப்பிட்டான் அப்ப இந்த அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கால எல்லையில இருக்கிற அன்பு ஆனால் பெருமானி உன்னிடத்தில் இரவாத இன்ப அன்பு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமி வேண்டும் அங்க போயிடுங்க அப்போ ஆற்றல் மிக்க அன்பு என்பது திருவாசகம் அதுக்கு சீக்வல் டு சுந்தரமூர்த்திலாம் ஒரு எழுதக்கூடாது உனக்கு எழுத தெரியும் மக்கு பயில கூட தூசில் தூசில் ஆற்றல் மிக்க அன்பு சீக்குவல் டு இரவாத இன்ப அன்பு இதுவும் திருமுறை அதுவும் திருமுறை இது எட்டாம் திருமுறை அது பன்னாம் திருமுறை சிவசிவ கை வைக்க முடியுமா இவனால இதுக்கு இந்த உரைக்கு அப்படி ஆற்றல் மிக்க அன்புனா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போற அன்பெல்லாம் ஆற்றல் இல்லாத அன்பு நம்ம அன்பு நம்மன் ஆனா இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் நினைக்கிறேன் சாமி ஆனா எனக்கு அப்படி அருகதில்லைன்னா மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அது ஆற்றல் மிக்க அன்பு இப்பவும் எனக்கு அன்பு வேண்டும் ஒரு கால் எனக்கு மீண்டும் பிறக்க முடியாத நிலைமை வந்தாலும் அப்பவும் தொடர்ந்து அன்பு வேணும் அதான் ஆற்றல் மிக்க அன்பு சீக்கல் டு இரவாத இன்ப அருமையா திருமுறைக்கு திருமுறை உரையாடல இருக்குது இதுக்கெல்லாம் கூட இப்ப நம்ம சொல்றேன் என்னன்னு இது மாதிரி எங்க பக்கத்துல எழுதியிருந்தா நல்லது என்ன இரவாத இன்ப அன்பு என்று எங்க பொண்ணும் திருவாசகத்துல பொண்ணும் திருவா அந்த பெரிய பிராணத்துல இரவாத இன்பம்னா ஆற்றல் மிக்க அன்பு என்று போன போட்டதான் இந்த கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம் இந்த திருமுறை இந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம் அந்த திருமுறை எட்டும் பன்னெண்டு அப்படி போலாம் போலாம் என்ன பண்றது இதுல இல்ல எழு போடல இப்ப சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது இப்ப பாருங்க மூச்சு எவ்வளவுதான் ஞானம் <laughs> ரொம்ப ஞானமே இருக்கு எனவே ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் என்ன ஆற்றல் இரவாத அன்பு அது இன்ப இன்ப அந்த அன்பு கொண்டு அழைக்கலையே பெருமானி ஏற்று வந்ததிர் தாமரை கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கை ஏற்று வந்ததிர் தாமரை கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே யமுன் என்ன பண்ணா முதல்ல செஞ்ச உடனே அதை வந்து உதவி செஞ்சுட்டான் பிறகு வந்து பெருமான் சொன்ன உடனே வந்து பெருமானி என்று சொன்னான் என்ன அவ்வளவுதான் அந்த அன்பு கொஞ்சம் தேரம் இருக்குது அதுக்கப்புறம் எங்க அந்த அன்பு போயிட்டுது அல்லவா ஏன் அவன் கடமை அவன் இந்த போக்குவரத்து போயிட்டு இல்லைங்களா இப்ப கூட நான் சொல்றது உண்டு வயசு வந்துட்டு பிள்ளைங்க வந்து நம்ம நினைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க மனைவி அவங்க குழந்தை அவங்க அப்படி வந்துடுது அப்புறம் அதுக்கு அன்பு செலுத்து அதுக்கு வேண்டி செலுத்த போகுதுன்னு உன்னை நினைக்கவன் துறக்கல அவன் தலையெழுத்து அவன் அதுல அப்படியே ஒன்றுனா தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியுது அதனால என்ன பண்றான் அதையே நினைக்கிறான் உனக்கு அப்ப இருந்த மாதிரியா இருக்கலாம் போ தான் உண்டு தான் பொண்டாட்டி ஆச்சு தான் ஆச்சு அப்படின்னு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்ன நீ அதை கேளுக்கணும் இப்ப சொல்றிய நீ ரொம்ப அப்படியே வந்து இருபத்தைந்து இப்ப வயசு உனக்கு என்ன அறுபது நீ ஒரு நாற்பது ஆண்டுக்கு முன்ன நீ ஒன்றில் அன்பு ஊறும் போது இன்னொன்று அன்பு தானா நெருந்து நிகழ்ந்து அது இயற்கை இயற்கை இப்ப எல்லாம் பாருங்க இப்ப என்னன்னா அருள்ங்கிற ஒன்றில் அப்படியே வந்த உடனே மற்றதுல கொள்ளேன் புறந்தரம் மாலையன் வாழ்வுங்கிறாங்க எதுல அங்க போனதுனால அங்க போவாத்தனால மேலவை தேர்தல் வருதா எம்எல்சி எல்லாம் வருதாமல்ல இப்ப இருந்தே கும்பிட போட்டு வாங்க ஏன் என்னைக்காவது நம்மளை கொண்டாந்து வைக்கிற உட்கார வைக்க மாட்டானா அதனால ஏன் இந்த எம்எல்சிங்கிறது அவங்க கொள்ளேன் புறந்தரம் மால் அயம்பாழ்வு ஐயா பிரம்ம பதவி கொஞ்சம் இப்ப அவர் ஆட்டம் கண்டிருக்கு பிரம்மா அடுத்தது உங்களை தான் போடலாம் படைப்பு தொழில் சொன்னவனு வேணாப்பா இந்திர பதவி சார் ரொம்ப ஊர்வசி அந்த காமதேனு கற்பதர் சுவைக்கலான்னு தூக்கி எறிப்பார் ஏன் இந்த இறையன்பு என்ற ஒன்றில் ஊன்ற ஊன்ற அது தானா நிகழ்ந்திருக்கு அது போல அவரவர்களுக்கு தாங்க கல்யாணம் பண்ண உடனே மாசர் பொண்ணு வளமுரிமை தேங்குது ரெண்டு வருஷத்துக்கு பண்ண என்ன பண்ணுது குவா குவா சத்தம் வந்துடுது சரிங்களா இந்த குவா குவா சத்தம் உடனே என்ன பண்றது தந்தை மகர் காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பிச்சு மான் தந்தை காற்று நன்றி இவன் தந்தை என்ன ஒருத்தான் அப்படி போடுது அப்படி போடுது என்ன பண்றதப்பா ஆதலால் தான் இந்த அன்பெல்லாம் இறக்கும் அன்பு இரவாத இன்ப அன்பு அப்ப அன்பு என்பது ஒரு காலத்தில் நம்ம ஒளிகியல்ல தோன்றும் வளரும் இறக்கவும் செய்யும் ஒளிஞ்சே என்னப்பா உங்க அப்பா வந்திருக்கா அப்படி அப்படி எதை வந்துட்டு போவார்ப்பா திருவண்ணாமலைக்கு அடிக்கிட்டு வருவார் சாமி பார்த்துட்டு போவார்ப்பா நீ ஒண்ணு இல்லப்பா உங்க அப்பா ஐயா தம்பி ஊர்ல இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு சொன்னேன் அது ஏன் சொன்ன நீ மக்கா இருக்கல தெரியலன்னு சொல்லக்கூடாது அவர் அடிக்கிற ஒரு நாள் திருவாரூர் போது அவருக்கு இனிமே அவ்வளவுதான் நமக்கு அப்படியா தீர்ந்து போய்க்கு ஒழுங்குதான் எனவேதான் இரவாத என்பான் அந்த அருமையான சொல் ஆற்றல் மிக்க அன்பு திருவாசகம் இதெல்லாம் நம்ம என்னைக்கு படிக்க போறோம் இப்ப இது மாதிரி படிக்கிறதுனால அதனாலதான் இந்த பாடமா படிக்கும் போதுதான் யோகிதையா படிக்கிறோம் சொற்பொழிவு ஆனா கூடுமாருக்கு இப்ப எல்லாம் சிவகாசியெல்லாம் சொற்பொழிவே வேணாங்கிறாங்க சும்மா ஒரு கதையை வச்சுட்டு கதை விட்டுட்டு போகணும் எங்களுக்கு வரிசையா நடத்துங்கய்யா பாடம் அப்பதான் யோகியதையா படிக்கலாம் சொற்ப இதே நீங்க திருவாசகம் எனக்கு இதே தலைப்பு கொடுங்க கைமாறு கொடுத்தல் தலைப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் கைமாறு வேண்டாம் கிடப்பாரு அங்க போய் இங்க போய் சொல்லிட்டு சரி மணி ஆயிட்டது வணக்கம் நன்றின்ட்டுருவேன் அவ்வளவுதான் யோகிதையா பத்து பாட்டு சொல்லணும் சொல்ல மாட்டேன் தப்பித்தர் கடைசியில் சொல்லும்போது நீங்க பத்துடையீர் ஈசன் பட அடியீர் பாங்குடையீர் நான் புத்தடியோம் புண்மை துவித்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எற்றை எற்றை கற்றைன்னு போடுவேன் அதுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு போடுவேன் நீ யோகிதையா பத்து பாட்டு சொல்றான்னா தான் சொல்லுவேன் அது இந்த முற்றோதலால் தான் கிடைக்கிறது அல்லது இந்த மாதிரி முழுமையாக கேட்க வேண்டும் என்று பலருக்கு இப்ப எண்ணம் வருவதனால கிடைக்கும் முழுமையா படிக்கணும் என்று சிவம் ஏதோ இதெல்லாம் நம்ம பெருமான் ஆட்கொள்ளுகின்ற அவனுடைய ஆற்றல் மிக்க அருள் அல்லவா ஆற்றல் மிக்க அருள் ஏற்று வந்ததிர் தாமரைத்தாளொரும் கூற்ற கொள்கை கொள்கையின் கொள்கையே கொள்ளும் கில்லனை இவன் அன்பரில் கூய்ப்பனி கல்லும் பண்டும் நாராமலர் கொன்றையான் தள்ளும் கீழுளும் மேருளும் யாவூளும் எள்ளும் பொய்ந்தையும் போல் நின்ற எந்த கொள்ளும் கில்லனை அன்பரில் குய்ப்பணி அன்பரில் கூய் பணி கொள்ளும் கில்லனை அடாடா மாத்திக்கணும் அல்லவா எப்படி ஏனைய அன்பர்களை நீ அப்படி அரவணைச்சு செல்கிறாயோ அது போல இந்த பாழாப்போன என்னையும் ஒரு அன்பர் போல் என்னை குவி என்னை பணி கொள்ளணும் எப்பா யார் அங்க பாக்குறது மணிவாசகரா ஆமா அடியேன் இங்கவா நிலை பெறுமாறு என்னுதியில் நினைப்பு இருக்குதா ஆமா நித்தலும் எம்பிரானுடைய புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்து ஏற்றி பொழுந்து பாடணும் தெரியுதா சரிங்க அப்படி என்னை போய் பணி கொள்ளுப்பா கூப்பிட்டு சொல்லுப்பா இல்லைன்னா நான் எங்கேயோ போய் தொலைகிறேன்ப்பா எங்கேயா போறேன் எங்கடா போறாங்க இங்க வா என்ன பண்ணணும் கையில என்ன வச்சிருக்க விளக்க மாதிரி வச்சிருக்கியா கூட்டு ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கியா இல்ல போய் எடுத்துட்டு வா தண்ணி பைப்பில் புடி தேடி எங்கே ரெண்டு கோலம் போடேன் பார்ப்போம் செஞ்சிட்டியா இப்ப எப்படி இருக்கு பத்தி அந்த இடம் கோயில் நம்ம மூட அப்படி வச்சு அப்படி வச்சுக்கல கோயில் அப்படி வச்சுக்கோ நம்ம வச்சுக்கணும் குளிச்சுட்டியா போய் குளிச்சுட்டு பூ கூட இருக்குதா இருக்குது போய் அன்பரில் கூய் பணி அன்பராக என்னை வைத்து என்னை பணி என்னுடைய பணி எனக்கு எடுத்து அப்படி செய்ப்பா இப்படியாக அன்பரில் குய்பணி கொள்ளணும் எப்படிப்பட்ட பெருமானி நீ எப்படி இருக்கிற கல்லும் பண்டும் மாறாமலர் கொன்றையான் அடியப்பா கொன்றை மலர் நீ அணிஞ்சிருக்கியப்பா அதுல வந்து வண்டுகள் என்னைக்குமே நீங்காது ஏன் அதுல இருக்கிற தேன் என்னைக்கு நீங்காம இருப்பதுனால எனவே உன் கொண்டையில தேனும் நீங்கா வண்டுகளும் நீங்க அந்த தேன் எப்படி இருக்கும்னாரு எஞ்சிய தேனெல்லாம் போய் வாய் வச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும் ஆனா இந்த தேன் நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எப்படி இந்த தேன் இருக்கும் அந்த தேன்லாம் வாயில தான் இனிக்கும் இது அனைத்து எலும்பு உள்ளக அனைத்து எலும்பு உள்ளக எல்லா நரம்புகளும் அப்படியே உள்ளத்தில் நெகிழுமா எது இந்த தேன் அந்த தேன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும் ஐயா உங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது தேன் இந்த பக்கத்துல திரும்ப கூடாது அப்ப என்ன ஆயிடுச்சு ரெண்டாவது தேன் வந்து ரொம்ப சாப்பிட்டாலும் மலத்தை கட்டும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் ஆனா இந்த தேன் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தி அப்படியே சொன்ன அதனால பெருமானுடைய அந்த கொண்டை மலர்ந்து இருக்கிற அந்த இதுன்னு கல்லும் பண்டும் அறாமலர் கொண்டையான் அங்க இருக்க கல்லுங்கிறது இங்க தேன் தேனும் அப்படியே இருப்பதனால அங்க இருக்கிற வண்டுகளும் அகலாது இருக்கணும் அப்படியே சுத்தி சுத்தி அங்க வந்துகிட்டே இருக்கணும் எனவே கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழூளும் மேலூளும் யாவூளும் எள்ளும் எந்தையும் போல் நின்ற எந்தையே இந்த கீருலகம் மேலுலகம் எந்த உலகமாயிருந்தாலும் அங்காங்க இருக்கிற எல்லா பொருள்களிலும் எங்க பெருமான் இருக்கிறான் இருக்கிறான்னு காட்ட முடியலையே சார் அப்படின்னாரு ஆனா காட்ட முடியாது இல்லையா இருப்பான் இப்படி ஒரு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டாங்கல்ல அப்பா பிள்ளை சண்டை போட்டுட்டாங்களா எங்க அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டா சண்டை போட்டுக்கிட்டாரா திருவண்ணாமலை வந்து ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சண்டை இல்லை ரெண்டு பேரும் காண்பதற்கு முயன்றாங்க முடியல அல்லவா சண்டை எங்க போட்டுக்கிட்டாங்க இல்ல இல்ல இல்ல இது அடிகானினது முடிகானது ரொம்ப நாள் போச்சு ஏண்டா தம்பி பாத்தியாடா திருவழி இல்லப்பா ஏப்பா நீங்கப்பா நானும் இல்லப்பா பாவம் அடிபட்டு பிரகலாதனும் இரணியனும் அப்பா ஆமா உண்டா இல்லையாங்கிறத தகராறு பண்ணிக்கிட்டது என்னது ஓ சைவத்திய சொல்லிட்டு அதனால ஏடா நீ சொல்லியடா உங்க நாராயணன் எங்கப்பா இருக்கிறா தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ சொல்லும் சொல்லினும் காற்றா பேன காற்றா என்ன அவர் காண வேண்டிய இடத்துல காட்டுவாரா விரும்பினார் ஆமா உங்க பேர் ஒரு உதவ ஒண்ணு கொடுத்தான் அப்படியே அதெல்லாம் ரொம்ப அருமையா வர்ணிச்சு ஆனா அந்த எர்ணியன் வதைப்படலாம் வால்மீகியில் இல்லை கம்பர் தானா சேர்த்துக்கிட்டாங்க பல செய்திகள் தாம் புதுசாக சேர்த்துக்கிட்டது ஏன்னா அது செய்யலாம் வடிநூல் ஆசிரியம் முதல்நூலுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு வடிநூல் ஆசிரியர் செய்கின்ற பொழுது தான் சில இன்றிமையாத கருத்துக்களை ஏற்றுக்கலாம்னு இலக்கணம் இருக்குது அதன்படி கம்பேர் ஆனா இது வந்து அங்கே இல்லை ஆனா எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டா விபீஷன் கூட்டாரு விபீஷன் சொன்னது விபீஷன் படப்பட நீ ஆச்சு உங்க ராமனாச்சு பாரு சரி என் மூஞ்சல் முடிக்காதான் அண்ணா இது மாதிரி அடம் பண்ணி சில பேர்லாம் இருந்து போயிருக்கு முன்னே எத்தனையோ பேர் போனாங்கன்னா அப்படி இருந்ததுல இரணியன்னு வரன்னா அவன் கதையை கேளுன்னா என்று சொல்லி விபீஷன் சொல்ற மாதிரி கொண்டாந்து திணிச்சார் கம்பர் அதனால கொண்டாந்து திணிச்சு இரணியன் வதைப்படுறது அந்த மந்திரத்தை சொன்னார் மந்திரத்தை வைணவர்களுக்கு உயர விடுற மந்திரம் அந்த நாராயணா அப்படிங்கிறது ஓம் நமோ நாராயணாய அதாவது நாம் எப்படி திருவைந்தெழுத்து அப்படி உயிர் விடுறோமோ அது போல நல்ல படுத்த வைணவர்கள் இந்த மந்திரத்தில் அப்படியே இருப்பாங்க அப்படியே கண்ண முடிட மாட்டாங்களா ஓம் நமோ நாராயண ராமாயணத்திலே வச்சு பேசுனது அதெல்லாம் அந்த அதனாலதான் இந்த ராமாயணத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னா கப்பருடைய அந்த அமைப்பு அத பெருமான் கொடுத்த திருவருள் அதனால இதெல்லாம் இதை சொல்லுகின்ற பொழுது காமம் யாவையும் தருவதும் அதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோம் கம்பராமாயணத்தை மறக்க மறக்கணும்னு அவசியம் இல்லை அப்பா இந்த இந்த நாராயணன் என்ன செய்வார் நாராயணாயங்கிற மந்திரம் என்ன தெரியுமா நீ என்ன வேண்டுகளை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் கம்பராமாயணத்துக்கு அப்பர் சுவாமியில் தேவாரம் <laughs> எழுதலான்னு என்னதுன்னா காமம் யாவையும் தருவதும் சீக்குவல் டு காமம்னா அவன் அவன் என்னென்ன வேண்டுகிறானோ அத்தனையும் தருவது அர்த்தம் சீக்குவல் டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் ஏன் கம்பரமேனுக்கு திருநாவுக்கரசு உரை சொல்லக்கூடாது சொல்ல மாட்டானு ஒருத்தனும் அதுலயும் நாங்க கம்பரை சொல்லுவோம் கம்பர் சொல்றோம் எங்க சிவபுராணத்தையும் மட்டும் சொல்ல மாட்டோம் கண்டு முட்டு கேட்டு முட்டு இங்கே கம்பராமாயணத்தில் எங்கேயாவது சிவபுராணமும் திருமுறை எங்கேயாவது ஒண்ணு வந்திருக்க கிடையாது மூச்சு படியாத எங்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது காமும் யாவையும் தரு நீ என்னென்ன விரும்புனியோ அத்தனையும் தரும் நர்த்தி கொல்ட்டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்ட கம்பராமாயணத்துக்கு நாவுக்கருத்தர் விளக்கம் அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் இந்த உலகத்தை என்னென்ன உனக்கு வேணுமோ அத்தனையும் தருவதும் இந்த மந்திரம் சரி ஒரு கால எல்லையில் இதை தாண்டி எனக்கு இதெல்லாம் போதும் சாமி நான் இங்க மேலுலகம் போனா தேவலாம் நினைக்கிறியா அதுவும் தரும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவிலை அதான் ஒரு அதுக்கு அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் சீக்குவல் டு எண்ணில் நல்ல கதிக்கு யாது மோர் விலை பார்த்தீங்களா கம்பராமாயணத்துக்கு முன்ன நாவுக்கரசர் உரை முதலடிக்கு இரண்டாவது அடிக்கு உரை யாரு ஞான சம்பந்தர் உரை அப்பதும் கடந்தால் சேமவும் எடுறச் செய்வதும் செந்தடல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் உய்ப்பதும் அப்பா எத்தனையோ வேள்வி செய்தனுடைய பயனை இந்த ஒரு மந்திரம் சொல்லும் ஒரு மந்திரம் அதுக்கு போதும் செந்தாடல் முகந்த ஓம வேள்வியின்